திருவலஞ்சுழி சுவாமி திரு கபர்த்தீஸ்வரர் திருவடி போற்றி தேவி திரு பெரியநாயகி அம்மை திருவடி போற்றி திருநாவுக்கரசு நாயனாரின் நூற்றி ஆறாவது திருப்பதிகம் இது திருச்சிதம்பரம் போத மார்கடலின் விடம் உண்டவன் பூதநாய தன் பொன் கையிலை கீரை கடலின் விடம் உண்டவன் பூதநாயகன் பொன் கையிலை கீரை மாதோர் பகன் வலஞ்சுழியீதனை பாதம் ஏத பறையும் நம்பாவாமி மாதோர் பகன் பலஞ்சுழி ஈதனை பாதம் ஏத்த பறையும் நம்பாவாமி பறையும் நம்பாவாமி பறையும் நம்பாவாமி நாதன் கருத்தவர் முப்புறம் எயில்கள் தீயட வெல்வல்லவித்தகன் கைலை கைலைநாதன் கருத்தவர் முப்புறம் எயில்கள் தீயழ வெல்வல்ல வித்தகன் மயில்கள் ஆளும் வலஞ்சுழியீசனை பயில்கிலார் சிலர் பாவித் தொழும்பரே ததரான பலஞ்சுழிகீதனை பயில்கிலார் சிலர் பாவித்தொழும்பனே சிலர் பாவித்தொழும்பனே இளைய காலம் எம்மானை அடைகில இளைய காலம் எம்மானை அடைகிலா துளையில்லா செவித் தொண்டர்கள் துளையில்லா செவித் தொண்டர்கள் நும் உடல் வளையும் காலம் பலஞ்சுழியீதனை களை கண்ணாக கருதி நீ உய்மீனே பலஞ்சுழியீதனை கமலை கண்ணாக கருதி நீர் உய்மினே நன நரை கொள் பூம்புணல் கொண்டு எழும் மாணிக்காய் நரைகுள் பூம்புணல் கொண்டு எழும் மாணிக்காய் குறைவில்லா கொடும் கூற்று உதைத்திட்டவன் மாணிக்காய் கூற்று உதைத்திட்டவன் கூற்று உதைத்திட்டவன் மறைகுள் நாவன் வலஞ்சுழி மேவிய இறைவனை இனி என்று கொல் காண்பதேயே வலஞ்சுழி மேவிய இறைவனை இனி என்று கொல் காண்பதேயே ஏ ஏ பலஞ்சுழி மேவிய இறைவனை இனி என்று கொல் காண்பதே இனி என்று கொல் காண்பதே இறைவனை இனி என்று கொல் காண்பதே என்று கொல் காண்பதே பிண்டவர் பூரம் மூன்றும் ஏறி கொள்ள திண்டுரல் சீலையால் ஏறி செய்தவன் பிண்டவர் பூரம் மூன்றும் ஏறி கொள்ள திண்டுரல் சீலையால் ஏறி செய்தவன் ஏறி செய்தவன் ஏறி செய்தவன் பண்டு பண் முரலும் தன் பலஞ்சூழி பண்டு பண் முரலும் தள் பலஞ்சூழி அண்டனுக்கு அடிமை திறத்து அவனே பண்டு பண் முரலும் தள் பலஞ்சூழி அண்டனுக்கு அடிமை திறத்து அவனே படங்குள் பாம்பொடு பால்மதியம் சடை அடங்க வாழ வல்ல உம்பர் தம்பிரான் உம்பர் தம்பிர படங்குள் பாம்பொடு பால் மதியம் சடை அடங்க வாழ வல்ல உம்பர் தம்பிரான் மடந்தை பாகன் பலஞ்சுழியான் அடி அடைந்தவர்க்கு அடிமை திறத்து ஆவனே பலஞ்சுழியான் அடி அடைந்தவர்க்கு அடிமை திறத்து ஆவனே நாக்கொண்டு பரவும் அடியார்வினை போக்க வல்ல புரிசடை புண்ணியல் வினை போக்க வல்ல புரிசடை நாக்கொண்டு பரவும் அடியார் வினை போக்க வல்ல புரிசடை புண்ணியன் மாக்குள் சோலை வலஞ்சுழி ஈசந்தன் ஏக்குள்ள புறம் மூன்று எரியானவே ஏக்குள்ள புறம் மூன்று எரியானவே எரியானவே தேடுவார் பிரமன் திருமாலவர் தேடுவார் பிரமன் திருமாலவர் ஆடும் பாதம் அவரும் அருகில மாடவீதி பலஞ்சுழி ஈசனை தேடுவான் உருகின்றது என் சிந்தையே பலஞ்சுழி ஈசனை தேடுவான் உருகின்றது என் சிந்தையே கண் பனிக்கும் கை கூப்பும் கண்மூன்றுடை நண்பனுக்கு என்னை நான் கொடுப்பேன் என்னும் கண் பனிக்கும் கை கூப்பும் கண்மூன்றுடை நண்பனுக்கு என்னை நான் கொடுப்பேன் என்னும் நான் கொடுப்பேன் என்னும் வண்பொன்னி தென் வலஞ்சுழிமே பண்பன் இப்பொன்னை செய்த பரிசதே கண் பணிக்கும் கை கூப்பும் கண்மூன்றுடை நண்பனுக்கு என்னை நான் கொடுப்பேன் என்னும் பொன்னி தென் வலஞ்சுழிமேவிய பண்பனும் இப்பொன்னை செய்த பரிசதே வலஞ்சுழி மேவிய பண்பன் இப்பொன்னை செய்த பரிசதே ஆ பலஞ்சுழி ஈசனை பாதம் ஏத்த பறையும் நம் பாவமே பலஞ்சுழி ஈசனை பாதம் ஏத்த பறையும் நம் பாவமே பலஞ்சுழி ஈசனை பயில்கிறார் சிலர் பாவித்தொழும்பரே பாவித்தொழும்பரே வலஞ்சுழீதனை களை கண்ணாக கருதி நீர் உய்மினேன வலஞ்சுழி மேவிய இறைவனை இனி என்று கொல் காண்பதே ஏ தன் வலஞ்சுழி அண்டனுக்கு அடிமை துரத்து ஆவனே பலஞ்சுழியான் அடி அடைந்தவர்க்கு அடிமை திறத்து ஆவனே பலஞ்சுழி ஈசந்தன் ஏற்கொள்ள புறம் மூன்று எரியானவே பலஞ்சுழி ஈசனை தேடுவான் உருகின்றது என் சிந்தையே பலஞ்சுழி மேவிய பண்பன் இப்பொன்னை செய்த பரிசதே இலங்கை வேந்தன் இருபது தோழிர பாதத்து ஒரு விரல் ஊன்றின மலங்கும் பாய்வடல் சூழ்ந்த பலஞ்சூழி மலங்கும் பாய்வயல் சூழ்ந்த பலஞ்சூழி பலங்குள் மாறடி என் தலைமே